அது மாதிரி உன்னை உனக்கு யாரேனும் பயவராயிருந்தா இப்போ நம்முடைய தன்னுடைய ஆண்டவனுக்கு பயவராயிருந்தாங்கன்னு என்ன பண்ணு தெரிந்தா இப்படி முறைக்கும் பார்க்கும் அல்லவா அப்படி முன்கால பறிக்கும் என்னன்னு கேட்டா விட்டா சும்மா உன்ன அப்படியே கொம்புல குத்தி தூக்கி அப்படி அப்படிப்பட்ட விடைவுடையவனாம் பெருமான் அப்ப என்ன என்ன அர்த்தம் எது அவங்ககிட்ட இருக்கிற காலை இதுக்கெல்லாம் தெரிய மாட்டிருக்க அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற காலை எது திருவண்ணாமலை காலையா நம்மூர் காலையா அறமே வடிவாக கொண்டிருக்கிறார் அப்போ அறக்கடவுள் தான் அந்த விடையாக இருந்து தாங்கிறார் அதனால அறக்கடவுளுக்கு என்னமா இருக்கும் இப்படி எல்லாம் ஞாபகம் வரும் அதனால விடை அப்படிப்பட்ட விடையை உடையவனாக இருக்கின்ற பெருமானம் ஆர்க்கின்ற விடை விடையவனி தார் விடை உத்தர கோசமங்கைக்கு அரசி ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இரு தலையே ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் வினையேனி இருதலையே என்னை இந்த ஆன்மாவை ரெண்டு பக்கம் பிடிச்சி ரெண்டு இழுக்குது என்னன்னு இந்த ஐம்பொறின்னு ஒண்ணு அடியன் செய்திருக்கிற வினைன்னு ஒண்ணு இதாவே இது ஏற்கனவே செய்தது இது இப்ப செய்யறதுக்கு முற்படுவது இது இந்த அஞ்சு பொரியும் இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு முற்படுவது இந்த ஐம்பொறி ஏற்கனவே செஞ்சு வைக்கிறது டன் டன்னா வேற இருக்குது இந்த ஏற்கனவே வேண இப்ப செய்யறதுக்கு முற்படுகிற இந்த ஐம்பொறி இந்த ரெண்டு இந்த உயிரை அப்படியே ஈர்க்குதான் அப்படியே நறுக்குதான் எந்த நேரத்துல இந்த ஆன்மா போடுமோ தெரியலப்பான்னு இல்லை இந்த இவத்தையெல்லாம் அடங்கணும்னு சொன்னா தான் கருணை செய்யணும் வேற யாருப்பா செய்வா என்றெல்லாம் சொல்லுகிறார் இல்லைங்களா அடுத்தது பாருங்க இருதலை கொல்லியின் உள்ள ரொம்ப ஒத்து என்ன உங்களுக்கு ரொம்ப பன்னெண்டு மணி ஆகி போச்சுன்னு வந்துட்டுதா பதினொன்னு தானே ஆகுது போலாம்ல போலாமா இல்ல போகலை கொல்லியின் உள்ள ரொம்ப ஒத்து விரிதலையே நீ விடுதி கண்டாய் இருதலை கொல்லியின் ரொம்ப ஒத்து நல்ல ரெண்டு பக்கம் நெருப்பு பத்தி எரியுது நடுப்புற ஒரு எறும்பு ஆப்பிட்டு எறும்பு என்ன பண்ணும் இருக்கிறதோ கொல்லி நெருப்பு ரொம்ப கடினமானது வாழுகிறதோ எறும்பு சின்ன பாவம் ஜீவன் இதுல இந்த பக்கம் இறங்கலான்னு நெருப்பு இந்த பக்கம் இறங்கலாம் நெருப்பு பொத்துன்னு குதிக்க முடியுமா அதுக்கு ஒண்ணும் தெரியாது அவ்வளவும் தெரியாது பாவம் ரெக்க இருந்தா பறந்துடலாம் பறக்க முடியல எறும்பா போச்சு என்ன ஆகும் நிச்சயம் இந்த எறும்பு ஒன்று இந்த இந்த தீ பத்திக்கிட்டு வர்றது இது கவுந்துரும் அல்லது இந்த தீ வந்து ஆகவே இந்த கொல்லிக்கு இறையாவது நிச்சயம் சத்தியமா போடும் அதுபோல இருதலை கொல்லியின் உள்ளெரும்பு ஒத்து சொன்னாரு நம்முடைய கந்தர் அனுபூதி ஆசிரியர் கந்தர் அலங்காரம் கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் இந்தன் உள்ளத்துயரை ஒழித்தருளாய் கந்தரலங்காரம் கந்தரலங்காரம் அல்லவா இரு இருதலை கொல்லியின் அதாவது துவாரம் இருக்குது அது ஒரு துவாரமான குச்சி அதுல இந்த புறமும் இந்த புறமும் நெருப்பு அதுல வந்து எங்க இருக்குன்னு கேட்டா அந்த நெருப்பு கூட அந்த துவாரத்துக்கு உள்ள இருக்குது நீங்க மேல இருந்துட்டுன்னா கூட வந்து என்ன பொத்துன்னு இதுன்னு குதிக்கலாம் குதிக்க முடியாது குதிக்கலாம் இது உள்ளே இருந்து என்ன பண்ணுவீங்க மூங்கில் குழா மாதிரி மூங்கில் குழா மாதிரி எரியவும் செய்யுது அந்த தொலைக்குள்ள நடுவில் எறும்பு இருக்குது எனவே நிச்சயம் அழியும் என்பது பொருள் பொருள் போலதான் உள்ளெரும்புத்து அவர் கொல்லித்தலையில் எறும்பது போல கொலையுமென்றன் உள்ளத்துயரை ஒழித்தருளாய் அருகிறார் இருதலை கொல்லியின் உள்ளெரும்பு ஒத்து நினைப்பெறிந்த விரிதலையேனி விரிதலையேனி இந்த விரிதலை என்ன கேட்டா என்ன கேட்டா இந்த தலையை விரிச்சு போட்டிருக்கிறது எப்போன்னு கேட்டா சில துக்கமான காலத்துல தான் தலை விரி விரிதலையேனி விடுதி கண்ட அப்படி நாகவே நான் அழிகின்ற நான் உன்னை பிரிந்து நான் அழிக அழிய போறது உண்மை என்பது எப்படி தெரியுது கேட்டா அந்த இருதலை கொல்லியின் உள்ளெரும்பு ஒத்து நான் இருக்கிறேன் அப்படி இருந்த உன்னை பிரிந்து விரிதலையேனி தலை விரிச்சுன்னா தலை விரிச்சு போட்டிருக்கேன்னு அர்த்தம் எதை செய்யறது எது செய்யக்கூடாதுன்னு தெரியாம இப்போ சொல்லணும் தலைவரி கோலமா கிடக்குதுயா அப்படிங்கிறோம் இந்த புத்தகங்களை கூட அடுக்கி வைக்காம இப்ப கிடந்துச்சோம்னா சமயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எடுப்போம் அதை அப்படியே வச்சிருப்போம் அதை வச்சிருப்போம் பார்த்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா இது நமக்கே இது எப்படா அடுக்கிறதுன்னு தெரியும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது முந்தா நாள் கூட அப்படி கொஞ்சம் நாலு புஸ்தகம் எடுத்துட்டு அப்புறம் அடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்கப்பா இதெல்லாம் எடுத்து வைக்கிறது இதை வைங்கப்பா அப்படின்னா அவன் வரிசையாக வைக்கணும் எட்டு எட்டு தொகைன்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்தபது எட்டு பத்து ஒங்க வடிவால் கட்டறிந்தாத்து கழித்து பத்து பாட்டம் அப்புறம் வைக்கணும் பதினஞ்சு கணக்குன்னா நாலு நாலு மணி நான்கு அடி அப்படி வைக்கணும் வச்சாதான் நாளைக்கு எடுக்கும்போது பட்டுன்னு எடுக்கலாம் அவனுக்கு பாவம் என்ன தெரிய போகுது ஒன்றும் தெரியல நாமே எல்லாம் எடுத்து வைக்கிறதுனா கஷ்டமா இருக்குது என்னமோ சரி ஐயப்பா இருக்கட்டும் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு நினைக்கிறது முடியல அது அதெல்லாம் அந்த விரிதலை ஏனின்னா அலங்கோலமாக கிடக்கிறதுன்னு அர்த்தம் முறை முறையின்றி கிடக்கிறது அப்படி விரிதலையேனை முறையின்றி கிடக்கின்ற என்னை விடுதி கண்டாய் வியன் மூலகுக்கு ஒரு தலைவா வியன் மூலகுக்கு ஒரு தலைவா நீ ஒரு ஒரு ஒரு இந்த இந்த உலகத்திற்கு மட்டும் தலைவன் அல்ல மேல் நடு கீழ் என்று சொல்லுகின்ற அத்தனை உலகத்திற்கும் நீதான் தலைவன் வியன் மூலகுக்கு ஒரு தலைவா ஆனா எங்க எழுந்தருளி இருக்கிறாய் மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசி இந்த உத்தர கோசமங்கையிலிருந்து எனக்கும் அருள் செய்தாய் பொறுதலை வலன் ஏந்தி பொலிபவனி கையில என்ன கொண்டிருக்கிறாய் பொறுதலை வேல் அந்த வேல் இருக்க இந்த மூவின் மூன்று இலை அப்படி இருக்கும் நடுப்புற ஒன்று இருக்கும் தம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படி இல்லை அது ஒரு தலை வேல் தான் யாரு ரெண்டாவது பையன் ரெண்டாவது பையன்கிட்ட தானே வேல் இருக்குது அதனால இப்படி இப்படி இருந்துடுது இது வந்து இப்படி இருந்தது அப்புறம் நடுப்புற வேற நீட்டிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு சூலம் பேரு முருகன் கையில் இருக்கிறது வேல் அதனால வேலினுடைய வடிவு வேற சூலத்தின் வடிவு வேற இது முன்னி வைத்திருக்கிறாய் ஆனா ரெண்டு பேரும் வைத்திருக்கிற நோக்கம் ஒண்ணுதான் எது தனக்காக அல்ல தற்காப்புக்கல்ல முருகனையோ அல்லது பெருமானையோ வந்து யார் தாக்கிட போறா பாழா போன நம்ம போன்றவர்களுக்கு இருக்கிற அந்த வினை நீக்கத்திற்கு தவிர வேற ஒன்றும் அவனுக்காக தனக்குன்னு வைக்க வேண்டிய அந்த கருவியே அல்ல ரெண்டு பேரும் வச்சிருக்கிறாங்க அது போல நம்ம அண்ணாச்சி வச்சிருக்கார அண்ணாச்சி அண்ணாச்சின்னா யாருக்கு அண்ணாச்சி முருகனுக்கு அண்ணாச்சி ஐந்து கரத்தனை அஞ்சு கரம் இருக்குது ஆனா ஐந்து கரத்துலயும் என்னென்ன இருக்குது எழுதியிருக்காங்க எழுதியிருக்கிறாங்க ஒரு கடத்துல என்ன இருக்குது பூர்ண கலசம் பூர்ண கலசம் இன்னொரு கையில் என்ன இருக்குது கொழுக்கட்டை இன்னொரு கையில் என்ன இருக்குது எழுத்தாணி இன்னும் ரெண்டு கையில் என்ன இருக்குது ஒரு கையில் மழு இன்னொரு கையில் பாசம் கயிறு ஒரு கையில் மழு இருக்கு மழு இருக்கு சரிங்களா எதுக்கு அப்படின்னு ஒரு கையில் கொழுக்கட்டை அப்படின்னு சொன்ன அர்த்தம் நாட்டில் உணவு பஞ்சம் இருக்கக்கூடாது இன்னொரு கையில எழுத்தாணி அறிவு பஞ்சம் இருக்கக்கூடாது நாட்டில் ஆமாம் ஆமா அறிவும் உணவு ரெண்டும் ஒண்ணு இல்லை வச்சிருக்காரு இன்னொரு கையில ரத்தன கலசம் எதுக்கு அம்மா அப்பா தனக்கு முன்னால போனாங்கன்னா பூர்ண கும்ப மரியாதை வச்சு காட்டுறதுக்கு சிவ சிவ அம்மா அப்பா போனா எந்திரிக்கணும் யாரு பையனோ பொண்ணோ மருமவளோ மாப்பிள்ளையோ சிவ சிவ அப்பா போனாங்கன்னா இவர் உடம்பு உடம்பு கொஞ்சம் பெருசு தான் அப்பாவோ அம்மாவோ தனக்கு முன்னால் எந்திரிச்சு போனாங்கன்னா உன்னை எந்திரிச்சு அந்த அந்த ரத்தன கலசம் ஏன்னா பூரண கும்பு மரியாதை விட்டு இப்படி கன்னத்தில் போட்டுக்கும் உட்காருப்பா உட்காருப்பா அப்படின்னு உட்காரு அவ்வளவு பதுசு அம்மா அப்பாவுக்கு பணிவு ஆமா ஆமா இந்த கையில மழுவும் ஒரு பாசம் கயிறு இருக்குது எதுக்குன்னு கேட்டா தன்னை யார் வணங்குறாங்களோ அவர்களுக்கு எவனாவது எதிரி இருந்தான்னா அந்த பாசத்தை போட்டு அப்படி அப்படி அப்படி சுத்துவார் குத்துவார் அண்ணாச்சி அதனாலதான் விக்னம் இல்லாமல் காக்கிறார் விநாயக பெருமான் சொல்றது ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இதுல விநாயகர் ஐந்து கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு முடியும் திரண்டமு புரிநூல் திகரொளி மார்பும் அப்படியே விநாயகர் நீங்கள் அதை படிச்சீங்கன்னா முன்னால் ஒரு உருவமே நிற்குமே நீங்கள் கோயிலுக்கு போயா வணங்கணும் வேண்டாமே இதை படித்தாலே அப்படியே நான்றவாயும் தும்பிக்கை நாலு இரு பயமும் எட்டு அது படிச்சீங்கன்னா அந்த அப்படியே விநாயகப் பெருமான் தோன்றிட்டு வரேன் பிரிதலையே நீ விடுது கண்டாய் என் மூவுலகுக்கு ஒரு தலைவா மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே பொறுதலை மூவிலைவேல் வலன் ஏந்தி பொலிபவனி கையில் அந்த மூவிலை வேலை கையில் ஏந்தி கொண்டு விளங்குகின்ற பெருமானி பொலிகின்ற நின்றால் புகுத பெற்று ஆக்கையை பொக்க போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் பொலிகின்ற நின்றால் புகுத பெற்று ஆக்கையை போக்கப் பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் பொலிகின்ற நின்றாள் உன் திருவடி எப்போ அருமையா அப்படியே அது மங்களமா இருக்கும் பொலிவா இருக்கும் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவம் தீவிரம் மலர் சிலம்படினர் மலர் போன்ற அடி ஏங்க இரண்டும் ஒரு பொருளன இரண்டும் ஒரு பொருளன எண்ணெய் எண்ணெய்னா ஏன் அப்படின்னு அர்த்தம் இல்லவா இரண்டும் ஒரு பொருளன எண்ணெய் வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் கடல்கள் வெல்க கடல்கள் சொன்னாரு இங்க அடி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி முதல் பதினாறு வரிகளும் அப்படியே ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி இந்தாள் புகுத பெற்று ஆக்கையை போக்கப் பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் அழி தேர் விளரி அதுக்காக சொன்னேன் அழினா வண்டு விளரினா பண் எனவே வண்டுகள் பண்பாடுகின்றனவாம் அப்போ அது அப்படியே ரீங்காரம் பாடுகின்ற பொழுது இந்த மாதிரி ஓசைகள்லாம் வர வர மேரா குறிஞ்சா இருக்கு யாழ்முறியா இருக்குது அடே கௌசிகமா இருக்குது அடே இந்தளமா இருக்குது நட்டப்பாடையா இருக்குது என்று சொல்லலாமா அப்படி பண்ணிருக்குமா இப்படி எல்லாம் இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த கோஷம் அங்கிக்கு அரசி வலி நின்ற நின் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே உன்னுடைய வில்ல வைத்துக் கொண்டு முப்புறத்தையும் எரித்தாய் மாறுபட்டு அஞ்சென்னை வஞ்சிப்பையானும் மணிமலத்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப அஞ்சுங்கிறது எது ஐம்பொறி இந்த ஐந்து பொறிகள் தான் இருக்கிறதுல நமக்கு வந்து கெடுதல் பண்றது இல்லை அதுதான் நம்முடைய சிவஞான பவத்தில் அந்த அஞ்சு பொறியும் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க திருமுறைகளில் ஐம்பொறி என்றே ஒரு பெரிய தீசு செலுதலாம் ஆமாமாம் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன இதெல்லாம் காட்டில் இருக்கிற பயிலுவா திருட்டு பயிலுவா யாரு வேட வேட பயிலுவா யாரு இந்த அஞ்சு பொரியணும் அதுல போய் இந்த இந்த ஆன்மா வளர்ந்துதான் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன ஏண்ட ராஜா உன்னை அந்த அஞ்சு வேடன்னு அழைச்சிட்டு போயிட்டான் ஆமா அங்க என்னடா கொடுத்தான் காய் இந்த பிஞ்சு காய் தான் கொடுத்தான் அப்புறம் புலால்லாம் கொடுத்தான் வேணான்ட்டேன் அப்படியாடா ராஜா புலால்லாம் கொடுத்தான் ஆமா ஆடு மாடெல்லாம் திங்கிறான் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன அவ்வளவு நாள் போய் அந்த வேடரோட வளர்ந்துட்ட பாராஜா வேணாண்டா இன்னுமே அந்த அஞ்சு பேர் வந்து நான் ஒழிச்சு போறேன்டா சுவிஞான போதம்னு சாத்திரம் இசையோட படிக்க கூடாத இந்த போர் அடிச்சாதான் படிக்கணுமா ஐம்பது வேடரின் அழிந்த வளர்ந்தன சம்பல் குருமாத படிச்சேன் ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்து அந்த வேட பசங்க அப்படி பண்ணானுங்க ஆமா பானா வாடா ராஜா பத்தியாடி புள்ள பத்தியா அப்படி போயிருக்குன்னாரு ஆமாங்க என் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி போச்சு அப்படின்னு நினைச்சு வருது நடிக்கலாம் சார் எட்டாம் சூத்திரத்தை சிவஞான போதும் எட்டாம் சூத்திரத்தை ஒரு ஒரு மணி நேரம் நடிக்கலாமே நடிக்கலாமே அதை நடிச்சு அப்படி முடிக்கும் போது அந்த சூத்திரத்தை ஒருத்தர் பாடணும் நல்ல இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் நல்ல ஞானம் உடையவனா பண்ணும் நான் கூட எனக்கு இசை ஞானம் எல்லாம் கிடையாது நல்ல பாண்டு ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவும் ஆய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுவி இந்த ஆன்மா இந்த ஐந்து பொறிகளையும் விடுத்து அந்த பெருமானுடைய திருவடியில் செல்லுதும் யாரால் குருநாதனுடைய திருவருளால் குருநாதன் திருவருள் பெறுகின்ற பொழுதுதான் இதை விடவும் அதை பிடிக்கவும் முடியும் சிவ சிவ இந்த விடுவதற்குரிய என்ன வழி பிடிப்பதற்குரிய என்ன வழி சிவஞான பதம்லாம் ரொம்ப ஒவ்வொரு நூலாம் கொட்டி தான் வச்சிருக்காங்க கொட்டி வச்சுட்டாங்க நம்ம அதை எடுத்து இதுங்களை அதுல இன்னும் நாங்க தப்பு கேட்டா எங்க மாதிரி இருக்கிற ஆள் அதை போர் அடிக்க வச்சுட்டான் அது வேற கஷ்டம் அது சங்கடம் தான் மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப மாறுபட்டு எது என் உயிராகிய என்னிடத்திலிருந்தும் மாறுபட்ட அஞ்சு மெய்வாய் கண் செவி என்று சொல்லுகின்ற ஐம்பொறிகளும் வஞ்சிப்ப நல்லது போல காட்டி தீதலை கொண்டு விட்டுருது தீயதை கொண்டு விட்டுருது அப்படி வஞ்சிப்ப யான் உன் மணிமலர்த்தால் வேறுபட்டேனே அந்த ஐந்து பொறியினால் கட்டுண்டதுனால உன்னுடைய திருவடிக்கு வர முடியாமல் நான் வேறு திசை மாறி போயிட்டேன்ப்பா திசை மாறி போயிட்டேன் அப்படி வேறுபட்டேனே இப்பதான் கொஞ்சம் ஞானம் வருது பெருமானி இனியேனும் விடுதி கண்டாய் விட்டு விடாதப்பா வினையேன் மனத்தே ஊரும் மட்டே என்னுடைய நான் ரொம்ப வெனி உடையவன் தான் ஆனா என் உள்ளத்துல கூட உன்னை நினைக்கின்ற பொழுது அப்படியே ஊறுகிறாய் என்னது தேனூறி நிற்கிறாய் அப்படியே மேல மேல தேனா ஊறி ஊறி வருகிறாய் சிந்தை மகிழ அல்ல தேன தேனூரி இல்ல இல்ல தேனூரின் சிவராணத்திலே வருது ஒரு பகுதி நின்று அடுத்த முறை இன்னும் எப்படியே போய் என கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடலறிதேனி விடலறிவேனி விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோசமங்கைக்கு அரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே அவருக்கென்று ஓமைகள் எல்லாம் நிரம்ப வருது இப்ப சாதாரண கொஞ்சமா தண்ணீர் இருந்ததுன்னு சொன்னா அங்க வந்து நாய் என்ன பண்ணலாம் அது எப்போவே நாய்க்கு என்ன பழக்கம்னு கேட்டா நக்கி அதை குடிக்கும் அல்லவா சரி கொஞ்சம் தண்ணி இருந்தா அப்படி குடிக்கிட்டோம் நல்ல கடல் போ கடல்னா கடல்ல இருக்கிற தண்ணி சரி வராது கடல் போல இருக்கிறது தண்ணி அதுல போச்சா கூட நாய் என்ன பண்ணும் நக்கி தான் குடிக்கும் போல உன்னுடைய கருணைங்கிறது வெள்ளம் எங்கும் பறந்து கிடக்கு அந்த மாதிரி இருந்தும் கூட அடியேனாகிய நான் நக்கி தான் குடிக்கிறேன் பருகி குடிக்கலையே என்று வருத்தப்பட்டார் இதெல்லாம் அந்த ஓமையெல்லாம் அவருக்கென்றே அமைந்தது கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலில் உள்ளம் விடல் அரியேனை விடுதி கண்டாய் அங்க வந்து தண்ணீர்னு சொன்னா நாக்கை கொண்டு சுவைக்கணும் இங்க பெருமானாகிய உன்னுடைய கருணை கடல்ல எப்படி சொல்லணும்னா உள்ளமாகிய இதை கொண்டு சுவைக்கணும் அங்க வந்து நாக்கில் வெறுமனை நைக்கி குடிக்கிற மாதிரி இங்கேயும் உள்ளத்துல எப்பொழுதாவது ஒரு நேரம் அப்படி நினைக்கிறது அப்படி நினைச்சு அப்படி நினைச்சு அவ்வளவுதான் அல்லவா அங்க எப்படி அந்த நைக்கி குடித்தல் என்று சொன்னால் இங்க எப்படின்னு கேட்டா எப்பொழுதாவது நினைப்பது உடனே அதை எழுது நினைப்பது கூட நீண்ட நேரம் கூட இல்லை சும்மா கொஞ்ச நேரம் இல்லை நம்ம இவர் சொல்ற மாதிரி ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்து உணரேனி உனது பழனி மலையனும் ஊரை சேவித்து அரியேனிங்கிறாரு அருணகநாதர் ஒரு பொழுதும் ஒரு கணம் கூட உன்னை நினைக்கிறது இல்லை இல்லை அப்படி ஆனா எப்படி இருக்கணும் இவரே சொல்றார் அப்ப அப்ப எப்படி நினைக்கணும்னு கேட்டா இராப்பகலாய் பேசும்போது எப்போது கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க அப்படி இருக்க வேண்டிய நான் எப்பொழுதாவது ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் ஈசன் நாமும் உச்சரிக்க வேண்டும் பழைய பாட்டு ஒண்ணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாள் ஒரு பொழுது எப்பொழுதாவது உன்னுடைய நினைக்கிறது அப்புறம் உடனே மறந்துடுறது இல்லை அப்படியே தப்பித்தவர் ஏதேனும் தேவார திருவாசம் மனோகரன்ட்டு வாங்கிட்டு போய் இப்படி வச்சா கூட அது அதை நிறுத்திட்டு அந்த ஒலியும் ஒலியும் வைப்பா அப்படின்ற வேண்டி அல்லவா இப்படி இருக்கு நீ என்ன பண்றதுனர் கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணைக் கடலில் உள்ளம் விடலறியேனே அந்த கருணை கடலில் உள்ளத்தை அப்படியே செலுத்தணும் முழுதும் எப்படி உள்ளத்தை செலுத்தணும் அதுக்கு முன்ன ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு உள்ளந்தான் உள்ளம் தாள் உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் இந்த நெஞ்சு சாமி இந்த ஒரு சான் இருந்து பிரயோஜனம் இல்லை இங்க காலிலிருந்து தலை வரைக்கும் நெஞ்சா இருக்கணும் இப்படிலாம் வேற யாருமே பாடல இப்படிதான் உள்ளந்தாள் உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் உன்னை பார்க்கணும் இந்த ரெண்டு கண் கொண்டு பார்த்து பிரயோஜனம் இல்லை சுவாமி உடம்பெல்லாம் கண்ணாய் இந்த ரெண்டு கண்ணும் இருக்கக்கூடாது தலையிலிருந்து கால் வரைக்கும் கண்கள் இருக்கணும் கைகி எல்லாம் கண்ணா இருக்கணும் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் இதெல்லாம் இவர் தான் சொன்னது இவர் தான் சொன்னது சரி இது ரெண்டும் செய்யல ஏன் செய்யலை தெரியுமான்னார் இது நோய் என்ன நோய் அப்போ நெஞ்சு வந்து காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கணும் அது போல கண்கள் ரெண்டு இருக்கக்கூடாது உடம்பெல்லாம் கண்ணா இருக்கணும் இப்படிலாம் செய்யணும் செய்யல ஏன் அதை சொல்லி உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லப்பா நெஞ்சம் கல்லாம் பாடா பொண்ணு நெஞ்சுதான் கல்லா இருக்குதேப்பா எப்படி நினைக்கிறது இல்லை கண்ணினையும் மரமாம் இந்த ரெண்டு கண்ணு தான் மரக்கண்ணா இருக்குது மரத்துல இதுல கண்ணுன்னு சொல்றோம்ல மரக்கண்ணா இருக்குது அதனால கண்ணினையும் மரமாம் சரி ஏன் இப்படி இருக்குன்னாரு அது சொல்லி உங்களையெல்லாம் சொல்லி குற்றம் இல்லப்பா தீவினையினேற்கே நான் செய்த தீவினை இவ்வாறெல்லாம் இருக்கு என்றெல்லாம் திருச்சதத்துல சொன்னதுதான் அந்த பாட்டலாம் இல்ல திருச்சதத்தில் படித்தது ஆகவே உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருக வேண்டிய நெஞ்சம் உடம்பெல்லாம் கண்ணாக இருந்து கண்களாக இருந்து வெள்ளம் அந்த கண்ணில் தண்ணீர் பாய வேண்டிய அந்த நினைவு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன பாழா போன நெஞ்சு கல்லாக இருப்பதுதான் தான் அதனால பெருமானே அந்த நாய் நக்கியாங்கு என்னுடைய உள்ளத்தை நம்முடைய அந்த கருணைக்கடல்ல விட்டு நான் வேண்டிய அளவு முகந்து இருக்கணும் அப்படி முகக்காமல் நான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட இருந்தாலும் கூட விடுதி கண்டாய் என்னை விட்டுடாதப்பா நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும் விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோசமங்கைக்கு அரசி ரொம்ப அருமை விடலில் அடியார் ஆனா உன்னை யார் விடாமல் பற்றுகிறார்களோ அந்த அடியவரிடத்துல உளமே மண்ணும் அப்படின்னாரு உளம் மண்ணும்னா உள்ளத்துல உடல் இளமேமன்னும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா விளங்கணும் உடல் இளமேமன்னும் இளம்னா இல்லம் இந்த உடம்பையே இல்லமா கொண்டு நீ இருக்கிற யாருக்கு உன்னை யார் விடாமல் நினைக்கிறார்களோ அந்த அடியாருடைய இதுல அவங்க உள்ளத்தையே நீ கோயிலா கொண்டிருக்கிற இல்லமாக கொண்டிருக்கிற உடல் இளமேன்னா ஒரு இல்லன்னா விட்டு போச்சுன்னா நீங்க அடி போடப்படாது தொகுத்தல் விகாரம்னு பேரு தொகுத்தல்னா அது மறைஞ்சு நிக்குதுன்னு அர்த்தம் அது ஏன் அப்படி மறையணும் அப்படின்னு கேட்டா ஏன் உடலில் என்று உடல் இல்லமேன்னு என்று பாடிட்டா என்னன்னு கேட்டா ஓசை கெடுது செய்யுளுக்கு இடைக்குறை இந்த முதல் குறை இடைக்குறை கடைக்குறை இதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் இருக்குன்னு கேட்டா செய்யுளுக்கு இதையே நீங்க உரைநடையில வசனத்தில் எழுதும் போது எல்லாம் இதெல்லாம் கூடாது அதெல்லாம் ஒரு குறையும் இருக்கக்கூடாது நல்லா இல்லமே என்று எழுதணும் அங்க நீங்க இடைக்குறையும் கூடாது ஏன்னா செய்யுள்னா அவன் செய்யுளை பாடும்போது தலை தட்டக்கூடாது அந்த சில சீரி ஆப்பெல்லாம் கிடக்கூடாது அதனால இங்கே உரங்கள் எழுதும்போது எங்களுக்கு எந்த சீருக்கு போகுது எந்த இது போகுது நல்ல உடல் இல்லமே என்று எழுதிடணும் அங்கே போய் தோத்தல் விகாரம்னா நீ விட்டுட்டேன்னு அர்த்தம் இல்லை இல்லைனாவே சாப்பிட்டுட்டேன்னு அர்த்தம் அதனால உடல் இளமே இல்லமே என்பது இல்ல இளமே என்று இருக்குது இல்லமே அந்த நினைப்பவர்மனும் கோயிலாக கொண்டவன் அதனால உடல் இளமே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே மடலின் மட்டே மடலின் மட்டே அந்த மடல்னா பூ இதழ் பூன்ற இதழ் அந்த இதழ் அப்படியே ஒழுகிற தேன் எப்படி இருக்கும் அது போல இருப்பாயாம் மடலின் மட்டே பூ இதழில் அப்படியே ஒழுகின்ற தேனாக இருக்கின்றன மணியே அமுதே என் மதுவள்ளமே என்னுடைய மது வெள்ளம்னா அப்படியே தேனுடைய அப்படியே பெருக்கு வெள்ளப்பெருக்கு இப்படி இருக்கிற நீ என்னை நான் உன்னை நினைக்கவில்லை அப்படி நினையாமல் இருந்தாலும் என்னை விட்டெழுதி கண்டாய் இதுதான் நீத்தல் விண்ணப்பம் நீத்தல் விண்ணப்பம்னா என்னை நீத்து விடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம் நீத்தல்னா நீத்துதற்குரிய விண்ணப்பம் அல்ல என் நீத்தல் என்னை நீத்து விடக்கூடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம் நீத்தல் விண்ணப்பம் நான் எவ்வளவோ தவறு செய்யலாம் நான் எவ்வளவோ வந்து உன்னை மறக்கலாம் ஆனாலும் என்னை விட்டுடாதப்பா விட்டா நான் யாருப்பா எனக்கு கரையேற்றுவா என்று சொல்லி விண்ணப்பிக்கிறதான் நீத்தல் விண்ணப்பம் தெரியும் வெள்ளத்துள் நாவற்றியாங்கு அதான ஆமா அந்த பாட்டு தான் வெள்ளத்துள் நாவற்றியாங்கு அனின் அருள் பெற்று உன் துன்பத்தினின்றும் நீ விடுதி கண்டாய் ரொம்ப அருமை வெள்ளத்துள் நாவற்றியாங்கு அப்படின்னாரு வெள்ளம் வெள்ளம்னா இங்க பொதுவா தண்ணீர் பெருக்குன்னு அர்த்தம் தண்ணீர் பெருக்குன்னு பொதுவா சொன்னாலும் கூட என்னன்னு கேட்டா குளம் குட்டை இது மாதிரி இருக்கிற அப்போ அப்ப வெள்ளம்னா நிறைய தண்ணீர் இருக்கிற இடம்னு அர்த்தம் சரிங்களா அப்படி தண்ணீர் நிரம்ப இருக்கிற அந்த குளமும் அந்த நீர்நிலைகள்ல இருக்கிறதுல நாவற்றியாங்கு அப்படின்னாரு அந்த வெள்ளத்துக்குள்ளேயே இருந்துட்டு தண்ணி துவிக்குதே எங்க சாப்பிட்றது எங்க சாப்பிட்றதுன்னு தவிச்சா எப்படியோ அது போல நீ இருக்கிறதா அருமையா நல்லா பொய்களை குளிச்சுக்கிட்டு இருக்கிற மொய்யார் தடம் பொய்கை புக்கு புகையரன்னு கையால் குடைந்துகிட்டு இருக்கிற குடையும் போது தண்ணி தாகும்னா எழுத்து அப்படியே குடிக்க வேண்டியதானப்பா அப்படி போய் இருது ஐயா ரொம்ப தண்ணி வறட்சியா இருக்குது கரையில் இருக்கவங்களை ஓட்டமெல்லாம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா மக்கு பயில அதான் நீ இதுக்குள்ளேயே தண்ணிக்குள்ளே இருக்கியே எடுத்து குடிக்க வேண்டியதானே ஆனா இந்த காலத்துல குடிக்க முடியாது வெள்ளத்துக்குள்ள இருந்தாலும் கூட தண்ணியை வைக்க வேண்டியது ஏன் வெள்ளம் தண்ணி தண்ணியா என்னென்னமோ சோப்புங்க இப்பும் போட்டு குளிச்சு கழிச்சு அது தண்ணியே தண்ணீரே இல்லை ஆனால் இப்போ இருக்கிற வெள்ளத்துக்குள்ளே இருக்கும்போது தண்ணி தாகம்னா வெளியில தான் வாங்கி சாப்பிடணும் இந்த ஓமை இப்போ சரி வராது இல்லை ஆனால் அந்த காலத்தில் என்ன கேட்டால் ஊருணின்னா யாரும் கைகால் மாட்டாங்க பல் துளக்க மாட்டாங்க சோப் போட மாட்டாங்க நீங்களா அப்படி வைத்திருப்பாங்க ஏன்னா ஊர் எல்லாரும் சாப்பிட்றதுப்பா திருவள்ளுவர் ஊருணி நீர் நிறைந்தட்டி உலகவாம் பேரறிவாளன் திரு திருவள்ளுவர் இல்லை நல்லா அங்கங்க ஊர்ல குளிக்கிற குடிக்கிற தண்ணி குடிக்கிற குளங்கள் நிறைய தண்ணி இருந்தா எப்படி இருக்கும் என்ன பேப்பர்ல எங்கேயாவது வருகின்ற பொழுது கூட சார் அங்க பஞ்சமா அங்க பஞ்சமானாரு நம்ம ஊர்ல அப்படி கவலை இல்லப்பா இனி ஓராண்டுக்கு மழை இல்லைன்னா கூட நம்ம ஊர் குளங்கள்ல தண்ணி நிறைய இருக்கும் கவலையே பட வேண்டியது அப்படி இருக்கணுமா ஊருணி நீர் நினைந்தற்றி அந்த எல்லாரும் குளிக்கிற குளத்துல தண்ணி நிறைஞ்சிருந்தா எப்படி எல்லாருக்கும் மகிழ்ச்சி அது போல எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து கை வைக்கின்றவனுடைய அந்த ஒருத்தன் இருந்தானால் அவனால் இந்த உலகமெல்லாம் வாழும் என்று சொன்னார் ஊருணி நிறைந்தட்டே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று சொன்னார் சொன்னல்வா என்ன பண்ற அவர் பாட்டு பாடிட்டு போட்டார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை செம்மையா படிச்சா கரையேறட்டும் படிக்கலன்னா போட்டும் என்னதான் பண்ணுவார் என்ன அவ்வளவுதான் செய்ய முடியும் நூலா செஞ்சு தட்டாரு அது வந்து வெறும் பேச்சாக கொடுத்தா கூட அன்னை காலத்துல இருந்திருக்க போயிருக்கும் நல்ல நூலாக சின்னதா இருக்கிறதுல இதை விட சின்ன குரல் இது பாட்டே கிடையாது இதை விட்டா ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது வெறும் வசனம் தான் ஒன்னே முக்காவரி வரி தான் கடைசி தரமான பாட்டு கடைசி தரம்னா குறுகிய பாட்டு சின்ன பாட்டு இதில் வச்சு குண்டு சட்டியை வச்சு குதிரை ஓட்டிட்டார் அப்படி ஓட்டியனும் படிக்கலையே அது அது எவன் சார் படிக்கிறது எல்லாம் நூறு வரி நாலு நாற்பது வரி யார் படிக்கிறதுன்னு சொல்லலாம் ஒன்னே முக்கால் வரி இதை படிக்க கடினம் பெறமே என்ன பண்றது திருவருள் தான் ஆகவே வெள்ளத்துள் நாவற்றியாங்கு உன் அருள் பெற்று துன்பத்தினின்றும் வெள்ளைக்கிலேனி விடுதி கண்டாய் இது ஒரு அருமையான ஓமை இந்த ஓமையில சங்கலிக்கியம் இதுல இருக்குது சங்கலிக்கியம் அல்லவா இங்க சங்கலிக்கம் படிக்கிறதும் போட்டுது ஒரு அதாவது சங்கலிக்கம் நல்ல மூவா அந்த பா தேர்ச்சி பெற்ற காலத்துல மூவரதராசனார் ஆசா ஞான சம்பந்தம் இந்த இந்த செட்டு இருந்து பாருங்க ஐஏசி செட்டியார் இவங்க எல்லாம் நல்ல சங்கலிக்கத்தை உயிர் விடுவாங்க எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கணக்கு நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது அப்படியே எல்லாம் பெரும்பாலும் அப்படியே கொட்டுவாங்க ஒரு ஒரு ஒரு ஒரு மணி நேரம் பேசினாங்கன்னா இதில் ரெண்டு அதில் ரெண்டு அப்படி வரும் அப்படி இருந்தது அவ்வளோதான் அது அது போச்சு அது காலம் இந்த தற்கால கவிதைன்னு ஒன்று பாட ஆரம்பிச்சிடானுகள்ல அதன் பிறகு தொடரதே இல்லை அதெல்லாம் நம்ம கூட கவிதை பாடக்கூடாதுன்னு நம்ம கவிதை பாடணும்னா நம்ம கவிதையை தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அவனுடைய டேஸ்ட்டை தானே இருக்கேன் ஏதாவது நீங்கள் இப்போ ஒரு புறநாமம் சொன்னால் கூட நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் நீங்கள் அதை கவனிக்கல பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வராது அவனுக்கு அதனால பாட்டு பாட தெரியாமல் இருக்கிறது கூட நல்லதுன்னு அபிப்பிராயம் ஆமாம் ஆமாம் உன் கவிதையை படித்து உருப்படுறத ஏண்டா நாவற்றி ஆங்குன்னு இருக்குது இது அப்படியே குறுந்தொகையில ஒரு குறு நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறுன்னு எட்டு தொகை அதுல ஒண்ணு இல்லை ரொம்ப அருமையான ஒரு பாட்டு தலைவன் தினமும் வந்துகிட்டு இருக்கிறான்